الحمد لله وكفى والصلاه والسلام على عباده الذين اصطفى اما بعد قال الله تعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انه لتنزيل من رب العالمين نزل به الروح الامين على قلبك لتكون من المنذرين صدق الله مولانا العظيم உலகத்துல நம்மள மாதிரி பலகீனமா எதுவுமே பிறக்கல ஏதாவது ஒரு காட்டுக்கு சோதர்களே எதுவுமே பிறக்கல காட்டுல பிறக்கிற சிங்கக்குட்டி ஆகட்டும் வீட்டுல பிறக்கிற எலிக்குட்டி ஆகட்டும் மான் குட்டி ஆகட்டும் ஆட்டுக்குட்டி ஆகட்டும் அது எதுக்கு தேவையானது பூச்சி செஞ்சுக்குது நீங்க வேணுமானா கோழி குஞ்சு பார்க்கலாம் கோழி குஞ்சு அட வச்சிருந்தா கோழி குஞ்சு அடை வச்சிருந்தா முன்னால வீட்டுல அடை வைக்கிற பழக்கம் இருந்துச்சு இப்ப இல்லாம போச்சு அடை வச்சிருந்தா இருபத்தோரு நாளைக்கு பிறகு அந்த குஞ்சு வரும்போது அந்த உள்ள இருக்கிற அந்த கோழி முட்டைக்குள்ள இருக்கிற அந்த மஞ்சக்கருவும் வெள்ளக்கருவும் மஞ்சக்கருவு தான் குஞ்சாகுது வெள்ளக்கருவு அதுக்கு பாதுகாப்பா இருக்கு ஓடு அதுக்கு பாதுகாப்பா இருக்கு மஞ்சக்கரு குஞ்சாகுது சாப்பிடும் போது எந்த குஞ்சு வாசம் அடிக்காது சாப்பிடும் போது கோழி வாசம் அடிக்காது ஆம்லெட் போட்டு சாப்பிடும் போது கோழி வாசம் அடிக்காது கோழி சாப்பிடும் போது ஆம்லெட் வாசம் அடிக்காது இதான் அல்லாவுடைய குதிரத்து அதுல இருந்தா இது வந்துச்சு இதுல இருந்து அது வந்துச்சு ஆனா இதுல அதோட வாசம் இருக்காது அதுல இதோட வாசம் இருக்காது இது அல்லாவுடைய குதிரை யுஹ்ரிஜுல் ஹையமினல் மையத் வ யுஹ்ரிஜுல் மையத்தமினல் ஹை விளையாட்டிலே சகோதரர்களே இருந்து செத்து போன இருந்து ஹயாத்தான பொருளை அல்லாஹ் உண்டாக்குகிறான் முட்டை செத்தது உயிர் இல்லை அதிலிருந்து கோழி பிரிஞ்சு வருது உயிருள்ளது வருது உயிருள்ள கோழி அதிலிருந்து உயிர் இல்லாத முட்டை வருது யுஹ்ரிஜுல் ஹையமினல் மையத் வ யுஹ்ரிஜுல் மையத்தமினல் ஹை செய்யும் அவன் எல்லா வஸ்துக்களின் மீது எல்லா காலத்திலும் எல்லா சக்தியும் பெற்றவன் என்ன வேணுமானாலும் செய்வான் எப்படி வேணுமானாலும் செய்வான் சகோதரர்களே இன்னைக்கு நாம கொஞ்சம் அல்லாவை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அல்லாவை நம்பி பூரா உலகத்துல போய் சொல்லணும் தைரியமா எந்திரிச்சு நின்று நடக்கணும் நாலு மாசம் பேர் கொடுக்கணும் நாற்பது நாள் பேர் கொடுக்கணும் நடக்கணும் போகணும் போய் சொல்லணும் அல்லாவ நம்புங்க அல்லா எல்லா சக்தி உள்ளவன் வேற எதையும் நம்பாதீங்க உலகத்துல எந்த வஸ்துவையும் நம்பாதீங்க பணத்தை நம்பாதீங்க பணம் இருக்கட்டும் ஆனா நம்பாதீங்க காசு இருக்கட்டும் ஆனா நம்பாதீங்க செல்வம் இருக்கட்டும் ஆனா நம்பாதீங்க செல்வாக்கு இருக்கட்டும் ஆனா நம்பாதீங்க செல்வாக்குள்ள எத்தனையோ பேர் உலகத்தில் அவர்களால் எதுவும் சாதிக்க முடியல செல்வம் உள்ள எத்தனையோ பேர் உலகத்தில் அவர்களால் எதுவும் சாதிக்க முடியல பதவியுள்ள எத்தனையோ பேர் அந்த பதவியே அவர்களை அதவாதாரத்துக்கு கொண்டு போய் இருக்கிறது பட்டம் உள்ள எத்தனையோ பேர் அந்த பட்டத்தின் காரணமாகவே அவர்கள் உயர பறக்க முடியாதவர்களாக போய்விட்டார்கள் சோதர்களே எதையும் நம்பாதீர்கள் ஆகியனாலே நண்பர்களே ஏதோ இஸ்திமாக்கு வந்தோம் பயான் கேட்டோம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னா எது போலங்க ஒன்னு இருக்குதுங்க கல்யாணத்துக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து நிக்கா குத்துவாரெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு வருது இன்னொன்னு இருக்குது கல்யாணத்துல மாப்பிள்ளையா இருந்தவர் கல்யாணத்துல என்னவா இருந்தவர் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் கல்யாணத்துல மாப்பிள்ளையா இருந்தவர் ஒருத்தர் கல்யாணத்துக்கு வந்து உட்கார்ந்து குத்துமாலாம் கேட்டாங்க துவாவதாங்க போயிட்டாங்க சில பேர் சாப்பிட்டு போனாங்க இந்த வந்து கல்யாணத்துக்கு வந்து ஆஜராயிட்டு போனவங்களுக்கும் மாப்பிள்ளையா இருந்தவருக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் கேட்கறதுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் கேட்கணும் இவருக்கு தான் எல்லாம் யாருக்கு மாப்பிள்ளையா இருந்தவருக்கு தான் எல்லாம் மத்தவங்களுக்கு ஏதோ வந்த கஷ்டத்துக்காக சாப்பாடு கொடுக்கறது இவ்வளவு தூரம் பாவம் வந்துட்டு போனாரு இனி பொசுக்குன்னு போயிடுவாருங்கிறதுக்காக சாப்பாடு கொடுக்கறது அவ்வளவுதான் அது நல்ல சாப்பாடா கொடுத்து அனுப்புறாங்க சரி அது சாப்பாடு நம்ம வீட்டுல இருந்தாலும் சாப்பிடுவோம் அதுவும் இந்த காலத்துல எல்லாரும் அநேகமான பேர் பாதிக்கு பிப்டி பிப்டி அது டயட் கண்ட்ரோல் அதனால கொஞ்சம் கறி சாப்பிடாதவங்க இறைச்சி சாப்பிடாதவங்க நெய் சாப்பிடாதவங்க டாக்டர் வேண்டாம் சொன்னவங்க இதெல்லாம் இருப்பாங்க இப்ப மாப்பிளைக்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசமோ அதே வித்தியாசம் தாங்க இந்த இஸ்திமால அல்லாவுடைய பாதையில போறவங்களுக்கு வீட்டுக்கு போறவங்களுக்கு அதான் வித்தியாசம் அல்லாவுடைய பாதையில போறவங்களா மாப்பிள்ளை வீட்டுக்கு போறவங்களா கல்யாணம் சோறு சாப்பிட்டு போறாங்க இப்ப சொல்லுங்க மாப்பிள்ளையா இருக்க விரும்புவோமா இல்ல வேற கல்யாணத்துக்கு துவா போலாமா சோதர்களே தைரியம் வேணும் சகோதரர்களே பெரியவர்களே தைரியம் வேணும் இந்த மஜிலிசிலையும் இப்ப யார் ஏற்கனவே பேர் கொடுத்துட்டாங்களோ கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஜமாத்துல சேர்ந்துட்டாங்களா சேர்ந்துட்டாங்க இப்போ மத்தவங்களும் இங்க இப்படி இருக்கலாம் நாம ஜமாத்துல சேரல ஆனால் இன்னும் விஷயங்கள் இப்போ மனசுல வந்திருக்கும் இன்னும் விஷயங்களை சொல்ல சொல்ல அல்லாஹத்தால என் மனசுலையும் போடுவோம் உங்க மனசுலையும் போடுவான் ஆமா நாம அல்லாவுடைய பாதையில போகணும் அல்லாவை நம்புறதுக்காகவும் பூரா உலகத்துல போய் எல்லாவும் நம்பரும் சொல்றதுக்காகவும் நாம் அல்லாவுடைய பாதையில போகணும்னு உங்களுக்கு நிச்சயமா ஆசை வரும் அல்லாஹத்தால ஈமானுடைய நூறு கொடுத்திருக்கிறான் அதனால நிச்சயமா ஆசை வரும் ஆசை வரும்போது நீங்க எந்திரிச்சு இப்ப எந்திரிச்சு அல்லாவுடைய பாதையில போறேன்னு சொல்லிடணும் போயிட்டு எங்க போறீங்க தஷ்கில் இடத்துக்கு போறீங்க போனதுக்கு பிறகு அங்க தர்த்தி பண்றீங்க எப்ப போறது நாளைக்கே போக முடிஞ்சா நாளைக்கே போவீங்க இல்ல மறுநாள் போவீங்க இல்ல அதுக்கு அடுத்த நாள் போவீங்க எப்படி மஷூரா ஆகுது ஜமாத் கொஞ்சம் முன்ன பின்ன போலாம் ஆனா போறேங்கிற ஆசை உள்ளவங்க அவ்வளவு பேர் சிலண்டருவீங்க மனசுக்குள்ள இப்ப உறுதி வச்சுங்க கடைசியில கேட்கும்போது நீங்க இன்ஷால்லா பேர் சொல்லணும் நான் இப்ப கேட்கல இன்ஷால்லா கேட்கல ஏன்னா நிறைய சொன்ன இன்ஷால்லாவுக்கு போனாலே இன்னும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஜமாத்துல போகணும் அவ்வளவு இன்ஷால்லா சொல்லி இருக்கிறோம் கேட்கும் போதெல்லாம் இன்ஷால்லா சொல்லி இருக்கிறாங்கல்ல இப்ப நான் இன்ஷால்ல கேட்கல மனசுல உறுதி வைங்க நான் போது இந்த முன்னால இருக்கிறவங்க பாருங்க ரொம்ப சிரிக்கிறவங்க இவங்க தான் இந்த முன்னால இருக்கிறவங்க சிரிச்சவங்க அத்தனை பேரும் எந்திரிச்சிருந்தாங்க இல்லையானா நீங்க கோபமா உட்காந்துருங்க சிரிக்காதீங்க சோதர்களே உலகமே சந்தோஷமான வாழ்க்கை சோதர்களே அல்லாஹருடைய வேலை செய்தா தீனுடைய வேலை செய்தா உலகத்திலேயே சந்தோஷமா இருப்போம் மவுத் ஆயிட்டு சில பேர் ஹே அல்லாஹால அதுல ஒண்ணு பெரிய இது வைக்கல ஆனா கூட சில பேர் ஜனாசா பார்த்துட்டு வருவாங்க வந்து அப்படியே முகம் சிரிச்ச மாதிரி இருந்துச்சுங்கன்னு சொல்லுவாங்க முகம் சிரிச்ச மாதிரி என்ன சிரிச்ச மாதிரி அவருக்கு மவுத்துனே சந்தோஷம் சகோதரர்களே என்ன மௌத்தான என்னுடைய அல்லாவை நான் பார்க்க போறேன் என்னுடைய நபியை நான் பார்க்க போறேன் என்னுடைய நிரந்தரமான சொர்க்கத்துக்கு நான் போக போறேன் மௌத்தாகிறேன் எனக்கு என்ன கவலை சகோதரர்கள் எனக்கு சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் மௌத்துக்கு தயாரிப்பு செய்கிற சந்தோஷம் இருக்கிற வரைக்கும் துபையில இருக்கிற வரைக்கும் துபையில இருக்கிற வரைக்கும் ஊருக்கு கொண்டு போக போறேங்கிற சந்தோஷம் ஊருக்கு வரும்போது ஊருக்கு கொண்டு வர்றேங்கிற சந்தோஷம் உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஆகரத்துக்கு சம்பாதிக்கிறேங்கிற சந்தோஷம் மௌத்து வரும்போது ஆகரத்துக்கு கொண்டு போறேங்கிற சந்தோஷம் ரெண்டு சந்தோஷம் மூமினுக்கு கவலை கிடையாது சகோதரர்களே கவலைப்படுறவன் மூமின் இல்ல சகோதரர்களே மூமினுக்கு கவலை கிடையாது கவலை என்ன ஆகரத்துக்கு தயார் பண்ணணுங்கிற கவலை அந்த ஒரு கவலை தவிர மூமினுக்கு என்ன கிடையாது அவர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க என்ன கிடையாதுங்க இப்ப நீங்க தூங்கிடுவீங்களோ உங்களை கவலை தான் எனக்கு வேற ஒண்ணும் இல்லை இல்ல அந்த தஸ்பி மணியை பாக்கெட்ல வச்சிருங்க ரெண்டு வேலை ஒரு நேரத்துல செய்ய முடியாது சில பேர் நினைக்கிறாங்க அது ரொம்ப தக்குவாவோட கேட்கறது அப்படி இல்லை அதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது காது கேட்டுக்கிட்டு இருந்தா பூரா கவனம் அதுல இருக்குன்னா அப்ப தஸ்வி அது பயான் கேட்கறதே தஸ்வி தான் ரெண்டு வேலை ஒரு நேரத்தில் செய்ய முடியாது இந்த மனிதனுக்கு ரெண்டு கல்பு ஒரு செய்ய முடியும் பூர்த்தியா பலகீனமாக படைத்திருக்கிறான் உலகத்துல எந்த ஜீவராசி அது மாதிரி பலகீனம் இல்லை சரி இதெல்லாம் போகட்டுங்க மனுஷன் பெருசான பிறகு பலம் இருக்கா மனிதன் வளர்ந்த பிறகாவது அல்லாஹு தால கேள்வி கொடுக்கிறான் கேட்கிற சக்தி கொடுக்கிறான் கொஞ்ச நாளைக்கு பிறகு கேட்கிற சக்தி வருது அப்பதான் குழந்தை கேட்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கிளுகிழுப்பை அந்த மணி இதெல்லாம் அசைச்சா குழந்தை காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்குது ஒரு நாளைக்கு பிறகுதான் முப்பது நாள்ல தாய் முகம் தெரியுமா தாய் முகம் தெரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுங்களா முப்பது நாள்ல சும்மா முகம் தெரியும் அது காரணம் என்னன்னு சொன்னா இந்த தாயே வச்சிருக்கிற காரணத்தினால இது முகம் என்று தெரியும் இது தாய் முகம் தெரியறதுக்கு முன்னூறு நாள் ஆகும் இது முகம் என்று தெரியும் அப்புறம் பக்கத்துல இருக்கும் முகம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் தான் கொஞ்சம் லேசா சிரிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்புறம் என்ன செய்யுதுங்க ஆ இ அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிக்குது பிறகு பேச ஆரம்பிக்குது இதெல்லாம் அதுக்குள்ளது குழந்தைக்குள்ளது சரி பிறகு குழந்தை எப்ப நடக்க ஆரம்பிக்குதுங்க எட்டு மாசத்துல எட்டு வைக்கும் ஏறக்குறைய கொஞ்சம் முன்ன பின்ன எட்டு மாசத்துலதான் என்ன செய்யுதுங்க கொஞ்சம் கால ஊண்ட ஆரம்பிக்குது அது வரைக்கும் அது மையத்து தான் தூக்கி இங்க போட்டா இங்க கிடக்கும் அங்க போட்டா அங்க கிடக்கும் இங்க போட்டா இங்க கிடக்கும் அங்க போட்டா அங்க கிடக்கும் அடே பூனை குட்டி நடக்குது நீ நடவே மாடு போட்ட கண்டு நடக்குது நீ நட மாடு போட்ட கண்டு அஞ்சறி உள்ள பிராணி ஆக மிருகம் சொல்றோம் மிருகம் நடக்குது நீ மனுஷன் நடக்க கூடாதா போய் தொலையுது பசிச்சா பசிக்குதுன்னு சொல்லி ஏன் கத்துற அத சத்தம் போடுதுன்னு கூட சொல்றது இல்ல குழந்தை அழுகுதுன்னு சொல்றது கூட கொஞ்ச நாள் ஆகும் குழந்தை கத்துது மாடு கத்துது எருமை கத்துது கழுத கத்துது குழந்தை கத்துது நான் சொல்ல ஊர்ல எல்லாம் சொல்லிக்கிறாங்க கத்துது சும்மா கத்திக்கிட்டே இருக்கு விளையாட்டுல சோதர்களே ஹலத் அல்லாஹு தாலா குரான்ல தெளிவா சொல்லிட்டான் நான் லாயிஃபா படைச்சிருக்கிறேன் சரி இதுக்கெல்லாம் பிறகு மனுஷன் வளர்றான் வளரும் போதாவது அதுக்கு சக்தி இருக்கா தற்காத்துக்குள்ள சக்தி இருக்கா சாதாரணமா எங்கேயாவது வீடுகள்ல பாத்துருப்போம் ஒரு நாய் வந்துருச்சு ஒரு நாய் வந்துருச்சு நாய் வந்துருச்சு நாய் வந்துருச்சுன்னு கத்துவோமே தவிர நாய் எதிர்த்து போறதுக்கு தைரியம் இருக்கா நமக்கு ஒரு நாய் ஓடனா விரட்டுவோம் நாய் திரும்பி நின்றா என்ன செய்வோம் அது ரெண்டு கொலை கொலைச்சிச்சு நம்மளை நெருங்கி வந்துச்சு சரி வாங்க அசலாம் வலைக்கு முசாபா பண்ணலாமா தைரியம் இருக்கா இருக்காது என்னங்க நாய் என்ன துப்பாக்கியா வச்சிருக்கு நாய் என்ன துப்பாக்கியா வச்சிருக்கு இல்ல வாழ் வச்சிருக்கான் குத்திருமா நகம் தானே இருக்கு பல்லு தானே இருக்கு நமக்கு நகை இருக்கு பல்லு இருக்கு அது கடிச்சா நகையும் கடிக்க வேண்டியதானே இல்ல சோழர்களை எல்லாம் வைக்கல ஒரு நாய்க்கு ஒன்னா வைக்க முடியாது நாங்க எங்க போயிருந்தோம் யாவும் இல்ல பெல்ஜியம் நினைக்கிறேன் பெல்ஜியத்துல ஒரு <clears throat> அன்னைக்கு ஹிதுமத் பொறுப்பு எனக்கு இன்னொருத்தருக்கு இருந்துச்சு சரின்னு போனோம் கேளுங்க நீங்க இல்ல ஜமாத்துல போறதுக்கு பெயர் கொடுப்பீங்களா இன்ஷால்லா பாத்தீங்களா இந்த மூணு பேர் பாக்கி சொல்ல வேணாம் கடைசியில கட்டாயமா நீங்க பேர் கொடுப்பீங்க நம்புங்க நீங்க உங்களை நம்புங்க நான் அல்லாவை நம்புறேன் நீங்க உங்களை நம்புங்க அல்லாவை யார் இது வரைக்கும் செய்யலையோ அவங்களும் கட்டாயமா எதிர்ப்பாங்க அப்படி அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு முன்கூட்டியே தயார் செய்தாதான் போறதுங்கிறது அந்த காலம் எல்லாம் இப்ப மாறி போச்சு திடீர்னு வந்தவங்க அல்லாவுடைய பாதையில் புறப்பட்டுறாங்க எப்படி பதில் சகாபாக்கள் புறப்பட்டாங்களோ காலம் மாறுது சகோதரர்களே இது ரெண்டாயிரம் இது ரெண்டாயிரத்துக்கு மேல வர்ற ஆண்டுகள் எப்படி இருக்கு தெரியுங்களா இன்னொரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு ஜமா தயாராகி வந்துடும் ரூட் இல்லைங்க பள்ளிவாச காலி இல்லைங்க அதனால அடுத்த மாசம் வாங்க உங்களுக்கு அப்பதான் ரூட் கொடுக்க முடியும் இப்ப போய் வீட்டுல இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு காலம் நிச்சயமா நீங்க பாப்பீங்க நண்பர்களே இது விளையாட்டுக்கு நான் சொல்லலை நீங்க காலம் எப்படி போய்கிட்டு இருக்குது பாருங்க காலம் எப்படி போய்கிட்டு இருக்குது பாருங்க அல்ல தன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்துகிற காலம் வந்துருச்சு ஆலயம் ஹதீசிலும் கியாமத் எப்போ வரும்னு சொல்லப்பட்டுச்சோ அந்த காலம் பக்கத்துல வந்துருச்சு அந்த அடையாளங்கள் வந்துருச்சு அந்த அடையாளங்கள்ல ஒண்ணு அந்த கியாமத்துக்கு முன்னால பூரா உலகமும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நபர் கூட பாக்கி இருக்க மாட்டார்கள் அந்த காலம் வந்துகிட்டு அது எதன் மூலமாக நடக்கும் பூரா உலகமும் இன்ஷா அல்ல நம்முடைய தாவத் தபிலியின் மூலமா நடக்கும் சோதரர்கள் வேடிக்கை பாக்குறவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க விளையாட்டு பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உயிராலும் பொருளாலும் தியாகம் செய்யறவங்க தியாக செய்ய துணிஞ்சவங்க தியாகம் ஒண்ணு அல்ல வாங்குறது இல்லைங்க நம்மகிட்ட எல்லாத்தால பெருசு தியாகம் எதிர்பார்க்கறது இல்லை அல்லாவுக்கு என்ன நம்ம என்ன தேவை நம்ம இல்லாம தீன தாக்க முடியும் ஆனாலும் நம்ம செய்ய தயாரா இல்லையா இவ்வளவுதான் அல்ல பாக்குறான் நம்ம செய்ய தயாரா இல்லையா இவ்வளவுதான் அல்ல பாக்குறான் அதனால தைரியமா இன்ஷா கடைசியில் நீங்க எந்திரிச்சு பேர் கொடுக்கணும் போறது நாளைக்க போறீங்க இல்ல மறுநாள் போறீங்க ரெண்டு நாள் கழிச்சு போறீங்க திருப்தி செய்துக்கிறீங்க இப்பயே மனசுல உறுதி வச்சு போய்கிட்டு இருந்தோம் ஒரு கடையில போய் சாமான் வாங்கணும் சமையலுக்கு ஏதாவது சாமான் வாங்கணும் ஹிதுமத் பொறுப்பு எங்களுது நானும் இன்னொருத்தர் போய்கிட்டு இருக்கிறோம் அந்த நாட்டுல நாய் ரொம்ப ஃபேமஸ் ஒவ்வொரு ஆளு இவ்வளவு பெரிய நாய் பயங்கர பயங்கரமான நாய் ஒவ்வொரு வீட்டுல ஒரு ஆளுக்கு ரெண்டு நாய் அஞ்சு பேர் இருந்தா பத்து நாய் இருக்கும் இவங்க தங்களுக்கு செய்யற வேலையை விட நாய்க்கு செய்யற வேலை தான் அதிகம் இவங்களுக்கு தங்க தங்களுக்கு செய்யற வேலையை விட நாய்க்கு செய்யற வேலை அதிகம் ஏன் மனுஷன் மனுஷனுக்கு ஹிரும செய்யலன்னா யாருக்கு ஹிரும செய்ய வைக்கிறாள் காலையில் எந்திரிச்சோட முதல் வேலை நாயை வெளிக்கிற கூட்டிட்டு போகணும் அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு வெளிக்கிறது அங்க போய் வெளிக்கு இருந்துட்டு பிறகு அதுக்கு பிரஷ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி பிறகு நாய்க்குன்னு பார்பர் ஷாப் இருக்குது முடி எப்படி வெட்டுறதுன்னு அது போய் முடியெல்லாம் வெட்டி பிறகு அது குளிப்பாட்டி அதுக்குண்டே சோப்பு விற்கிது அதுக்குண்டே கேக் விற்கிது அதுக்குன்னே சோப்பு விற்கிது அதுக்குண்டே கேக் விற்கிது அதுக்குன்னே சோப்பு விற்கிது அதுக்குன்னே கேக் விற்கிது நான் சொல்லக்கூடாதான் இந்த மஜிலிஸ்ல ஆனா கூட என்ன யாபம் வந்துருச்சு சரியா அதான் சில என்னோட கெட்ட பழக்கம் சிலர் வரக்கூடாத நேரத்துல யாபம் வந்துருக்கு ஒரு ஆள் ரொம்ப சிடுமூஞ்சிக்காரனா வல்லு வல்லுன்னு விழுகிறவன் ஒரு கடையில போய் நாயை பிடிச்சிட்டு போனானா நாய் கொண்டு போல அம்மா நான் போனான் போய் கடை நாய் கடைக்கு போய் நாய்க்கு கேக் இருக்குதா அப்படின்னு வல்லுன்னு விழுந்தான் கடைக்காரன் கேட்டானா இங்கேயே சாப்பிடுறதையா கொண்டு போறேன் பயங்கரமான நாய் நிக்குது அதோட முகத்தை பார்த்தா சப்பையா இருக்கு வாய் ஒரு மாதிரி இருக்கு அது நாய் மாதிரியும் தெரியல வேற ஒரு மாதிரியும் தெரியல அது நிக்குது நாங்க போய்கிட்டு இருக்கிறோம் இப்ப ஓடவும் முடியாது அந்த நாட்டுல இனி நாயை நோக்கி போகவும் முடியாது பின்னாலையும் போறதுக்கு வழி இல்லை ஏன்னா அது நம்ம கூட வா எங்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்துச்சுடா அதுவும் வம்பு முன்னால போகவும் பயம் பேசாம நின்றுகிட்டோம் குரான் ஒரு ஆயத்து இருக்குது வக்கல்புகும் வாசித்தும் ஒரு ஆயுவில் வசீதில வித்தல தாலையில் வல்லை தமிழும் பிராரம் வல முலை தமிழும் ரோபா அசாத கஃப் கஃபுடைய வாலிபர்கள் அல்லாவையே நம்பிய வாலிபர்களை அல்லாஹால கஃபுல முன்னூறு வருஷ காலம் தூக்க வச்சான் அந்த வாலிபர்களுக்கு நாயை பாதுகாப்பா வச்சா அப்படிங்கிற ஆயத்திற்கு அதுல கல்புங்கிற வார்த்தை வர்றதுனால சில பேர் சொல்றாங்க அந்த ஆய நாய் ஓடிடும் ஆனா இந்த ஆயத்துக்கு ஓதனங்கள்ல நாய பார்த்தோன்னு மறந்து போயிடும் அது என்ன ஆயத்து அது என்ன இங்க நாய் பயமே எல்லாம் போச்சே கயிறு ஆயத்தை யாவும் வந்துச்சு ஓதிட்டோம் நாய் அங்கேயே நிக்குது நாங்க இப்படி போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு எட்டு வச்சோம் ரெண்டு எட்டு வச்சோம் நாய் வரல அப்படி தைரியமா நாயை கலந்து பாஸ் பண்ணி போயிட்டோம் ஆனா அந்த நாய் மறுபடியும் விசாரிச்சேன் அது என்னன்னு கேட்டா நாயின் நவியை கிராஸ் பண்ணதான் நாயையும் நரியையும் ஆண் நாய் பொட்ட நரி ரெண்டை கிராஸ் பண்ணி மூணாவது ஒண்ணு பிறந்திருக்குது அது நாய் மாதிரியும் இல்ல நரி மாதிரியும் இல்ல மூணாவது ஒன்னா இருக்கு ஆண்டவன் உனக்கு மூளை தான் கொடுத்திருக்கான் அறிவு இதுக்குத்தான் கொடுத்திருக்கிறான் அறிவை எதிர இருக்கான் பாருங்க மனுஷன் எதிர எதை போய் கிராஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் டயர் போகட்டும் அது இதோட இந்த ஞாபகம் வந்துருச்சு அந்த கடைக்கு போயிட்டோம் போயிட்டு எங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அங்க இப்ப இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி அப்ப அப்படி இல்ல இப்ப நம்ம நாட்டுல இருக்கிற மாதிரி அங்கே கோழி தான் சஸ்தா எல்லாத்த விட சீப்பதான் சமையல் பண்றதுக்கு லேசு அதனால கோழி வாங்கணும் அந்த கடையில போய் அது ஒரு சூப்பர் மார்க்கெட் அங்க போய் தேடனா கோழி மட்டும் இல்லை அங்க எல்லாம் கோழி எல்லாம் உரிச்சு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க சுத்தமா அப்படி கோழியே இல்லை வேற எல்லாம் இருக்கு கோழி மட்டும் இல்லை ஆனா அவங்க அந்த கடைக்காரனுக்கு பிரான்ஸ் தவிர வேற எழுத்தே தெரியாது எங்களுக்கு முதல்ல தமிழ் தெரியும் உருது தெரியும் ஹிந்தி தெரியும் ஏதோ பாரிசி தெரியும் நமக்கு தெரிஞ்ச எந்த பாஷையும் கடைக்காரருக்கு தெரியாது கடைக்காரருக்கு தெரிய பிரான்சிசி பாச நமக்கு ஒரு எழுத்து கூட தெரியாது ஆக கடைக்கு போயிட்டோம் என்ன சாமானத்தை காமிக்க போறோம் அவர் சாமானத்தை எடுத்து கொடுத்துருவாரு காசு எடுத்து கொடுப்போம் போதில் என்ன இன்னும் வேணும் பாரு இன்னும் கொடுப்போம் மீதம் இருந்தா கொடுப்பாரு வாங்கி ஜோப்ல ஓட்டுக்குவோம் இதான் நடைமுறை பழக்கம் அங்க போனா கோழி இல்லை இப்ப அவர்கிட்ட கேட்டோம் கோழிக்கு இங்கிலீஷ்ல கேட்டாலும் தெரியல என்ன கேட்டாலும் தெரியல அவர் இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தார் கடைசியில பார்த்து பார்த்துட்டு நான் என்ன பண்ண முட்டை இருந்துச்சு கோழி கிடைக்கல என்ன இருந்துச்சு முட்டை இருந்துச்சு அதை எடுத்துட்டு போனேன் முதலாளிகிட்ட போய் காமிச்சு மதர் முட்டையோட மதர் அவர் இல்லைன்னு சொன்னார் பக்கத்துல வேறொரு ஆள் நின்றாரு அவரே சொன்னாரு இப்படி கையை காமிச்சு நான் போய் கொண்டு வர்றேன் அப்புறம் நாங்க சொன்னோம் நாங்க இங்க இல்ல நாங்க மசித ஹிதாயாவில் இருக்கிறோம் அங்க மசித ஹிதாயான்னு ஒண்ணு இருக்கு மசித ஹிதாயா நாங்க தங்கி இருக்கிறோம் இந்தியா ஜமாத் மசித ஹிதாயா அவர் சொன்னார் நான் கொண்டு வரேன் சாலையிலே சொன்னார் சரின்னு போயிட்டோம் பிறகு அவர் கொண்டு வந்தார் எதுக்கு சொல்ல வந்த தபரி தாவத்துடைய வேலைக்கு பாஷை கூட தடை இல்லை எங்க போனாலும் எது வேணாலும் செய்யலாம் இன்டர்நேஷனல் பாஷை ஒண்ணு இருக்கு இப்படின்னா வாண்ட இருக்கும் இப்படின்னா போன் இருக்கும் இப்படின்னா உட்காருங்க இருக்கும் இப்படின்னா எந்திரின்னு இருக்கும் இது இன்டர்நேஷனல் பாஷை உலகத்துல தமிழ் இப்படின்னா தொழுகின்னு இருக்கும் இதே உலகத்துல எங்க போனாலும் தமிழை செய்யலாம் சொல்லு இப்படி தமிழ் அப்படி தமிழ் செய்யறது இதை விட ரொம்ப பெரிய அதாவது பலனுள்ளதாக இருக்கும் நான் என்ன சொல்ல வந்து ஒரு பிராணி வருது முன்னால அது எதுக்கு நமக்கு சக்தி இல்லை நான் எதுக்கு சக்தி இல்லைங்கிறது இல்லை சில சமயங்கள்ல பூனை குட்டி போட்டுருங்க ஏதாவது ஒரு கட்டைக்குள்ள ஏதாவது கட்டை அடுக்கி வச்சிருக்கோம் அதுக்குள்ள குட்டி போட்டிருக்கோம் குழந்தை குழந்தைகளோ இல்ல பெரியவங்களோ அந்த பூனை குட்டியை பிடிக்க போனா அந்த குட்டி என்ன செய்யுதுங்க அப்படி சீருது எது மாதிரி சீருது அதுக்கு ஒரு நினப்பு தான் குட்டி அப்படி பல்ல காமிச்சுட்டு சீருது பிடிச்சிருமா கை விட்டு பிடிச்சிருமா ஒரு பூனை குட்டியிலிருந்து தற்காப்பு செய்து கொள்ளக்கூடிய சக்தி கூட மனிதனுக்கு இல்லை சகோதரர்களே பிறகு நாயை பற்றி என்ன சொல்லுவது மற்ற மிருகங்களை பற்றி என்ன சொல்லுவது ஒரு மாடு சாதாரணமா பணிவாக எல்லாம் வச்சிருக்கிறான் நமக்கு சக்கர லக்கும் உங்களுக்கு நான் அதை பாதை உங்களுக்கு நான் பணிவிடை செய்யக்கூடியதாக வசப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் எல்லாம் சொல்றான் அதனால மாட்டுக்கு மூக்கிறாங்க இது போட்டு ஓட்ட முடியுது இல்ல மாடு திரும்பி நின்று முட்ட ஆரம்பிச்சிச்சு என்ன ஆகும் ஆகிற சங்கதியே வேற இதே போல காட்டில் இருக்கிற யானை காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாவற்றை விட மனிதன் பலகீனமானவன் குளிருக்கு மனிதன் தானாக தற்காப்பு செய்து தன்னுடைய உடனே அதுக்கு போதுமாகாது அதற்கென்று ஒரு போர்வை வேணும் வெயில் அடிச்சா அதற்கென்று ஒன்று வேணும் வெயில் அடிச்சா அதுக்கு காற்று வேணும் ஆனால் காற்றில் இருக்கிற மிருகம் குளிருக்கு அதற்கே உரிய பாதுகாப்பு வெயிலுக்கு அதற்கே உரிய பாதுகாப்பு வெயில் பிரதேசத்தில் இருக்கிற பிராணி அதற்கு தகுந்த மாதிரி இருக்கும் குளிர் பிரதேசத்தில் இருக்கிற பிராணி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் மனுஷன் குளிர் பிரதேசத்திலே அதே மாதிரி தான் வெயில் பிரதேசத்திலே அதே மாதிரி தான் வெயில் பிரதேசத்தில் இருக்க மனுஷன் ஏசி போட்டு அதுக்குள்ள இருந்துக்குமா குளிர் பிரதேசத்தில் இருக்க மனுஷன் ஹீட்டர் போட்டு அதுக்குள்ள இருந்துக்குமா குளிர் பிரதேசத்தில் இருக்க ஆடு மாடும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கும் அதுக்கு ஏசியும் தேவையில்லை ஹீட்டரும் தேவையில்லை காஷ்மீர்ல இருக்கிற ஆட்டுக்கு அந்த கடுமையான குளிருக்கு அதுக்கு என்ன தேவையில்லை கம்பளி தேவையில்லை அதனுடைய முடியே கம்பளி மாதிரி இருக்கும் அதை வெட்டிக்கிட்டு வந்துதான் காஷ்மீர் கம்பளி நம்ம விற்கிறாங்க அந்த ஆட்டுக்கு முளையிற முடிய வெட்டி தான் கம்பளி செய்யறாங்க அக்கம்பளி இயற்கையா அல்லாஹத்தால கொடுத்திருக்கா மனிதனுக்கு எதையும் அல்லாஹத்தால இயற்கையா தரல எதையும் அல்லாஹத்தால இயற்கையா தரல சாதாரண ஒரு காற்று வீசிச்சு ஒரு நடந்து போய்கிட்டு இருக்கிறார் அல்லது வாகனத்தில் போய்கிட்டு இருக்கிறார் டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கிறார் காத்து வீசிச்சு மண்ணு கண்ணுக்குள்ள போயிடும் அதனால கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறார் அது சைடு எல்லாம் மறைச்சு போட்டுக்கிறார் ஆனா அதே நேரத்தில் பாலைவனத்துல ஒட்டகம் போகுது பாலைவன புயல் என்று ஒன்று இருக்கு என்னங்க பெரியவங்களே பாலைவன புயல் என்று ஒன்று இருக்கு அந்த பாலைவன புயல் அடிச்சு அப்படியே மணல் கொண்டு வந்து ஒரு இடத்துல குட்டிடும் அங்க இருக்கிற மணல் மலை அந்த புயலிலே வேறொரு இடத்துக்கு பேர்ந்து வந்து மணல் மலையாக மாறிவிடும் அங்க பள்ளமாயிரும் இங்க மணல் மலையாயிரும் அவ்வளவு மணல் வரும் இப்ப அது மாதிரி இடத்துல நடந்து போனா நம்ம கண் என்ன ஆகும் நம்ம என்ன ஆகும் ஒட்டகம் அதெல்லாம் போதும் ஒட்டகத்துக்கு அதுல போறதா லேசு ஒட்டகத்துக்கு அதுல நடக்கிறதா சாதாரணம் இந்த மாதிரி தரையில விட்டோம்னு சொன்னா ஒட்டகம் வலிக்கு விழுந்துடும் அதுக்கு கால அல்லாஹத்தால அப்படி கொடுத்திருக்கிறான் அதுக்கு கண்ணுக்கு அல்லாஹத்தால என்ன கொடுத்திருக்கிறான் கா தூசு விழு இந்த மணல் விழுகுங்கிற காரணத்துக்காக அல்லாஹத்தால ஒட்டகத்தினுடைய இமை ரெண்டு இமை கொடுத்திருக்கிறான் ஒட்டகத்துக்கு ரெண்டு இமை கொடுத்திருக்கான் ஒரு இமை சாதாரண திறந்திருக்கும் இன்னொரு இமை மூடி இருக்கும் என்ன காத்து வந்தாலும் அந்த மூடி அது மூடி இருக்கவே அது கண்ணு கண்ணு தெரியாது அது மூடி இருக்கவே அது கூலிங் கிளாஸ் இயற்கையாக என்ன கொடுத்திருக்கிறாரு நமக்கு போட்டதான் கிடைக்கும் அதுக்கு இயற்கையாவே என்ன கொடுத்திருக்கான் இதே போல முதலைக்கு ரெண்டு இமை தண்ணிக்குள்ள போகும்போது ஒரு இமை வெளியே தூக்கி வச்சா ரெண்டாம் ரெண்டாவது இமை திறக்கும் அது உள்ளுக்குள்ள இருக்கும்போது போது இமை திறந்திருக்கும் உரிமை மூடி இருக்கும் உரிமை திறந்திருக்கும் தண்ணியில போய்கிட்டே இருக்கும் அதனுடைய தண்ணி கண்ணை எதுவும் செய்யாது இதே போல ஒட்டகத்து மணல்ல போகும்போது அதனுடைய உரிமை மூடி இருக்கும் ஆனால் கண்ணு தெரியும் இன்னொரு உரிமை திறந்திருக்கும் இயற்கைக்கு என்ன தேவையோ பிராணிக்கு என்ன தேவையோ மிருகங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் நல்லா கொடுத்திருக்கிறான் இதை விட அருமை பிராணிகள் கூடு கட்டுது மிருகங்கள் கூடு கட்டுது எறும்பு புற்று எறும்பு புற்று உண்டாக்குது நம்ம கட்டின வீட்டுல நம்ம கட்டின வீட்டுல நாம குடி போறதுக்கு முன்னாலே எறும்பு குடி போயிரும் எறும்பு இருக்காங்க போய்கிட்டே இருக்கும் என்ன செய்து வைங்க அந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் மண்ணெண்ண ஊத்தணும் அதை ஊத்தணும் அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல இருந்து வரும் இன்னொரு இடத்துல அந்த இடத்துல ஏதாவது செய்தா இன்னொரு இடத்துல இருந்து வரும் எறும்பு பூமிக்குள்ளே நாம கான்கிரீட் போட்டு சிமெண்ட் போட்டு எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம் அதுல ஓட்ட போட்டு எறும்பு குடும்பம் குடும்பமாக வாழ்க்கை நடத்தும் சகோதரர்களே அதற்கெல்லாம் இயற்கையாக வீடு கட்டுகிற சக்தி அதே போல குருவி கூடு கட்டுது நம்ம கட்டினா அதுக்கு பேர் வீடு குருவி கட்டினா அதுக்கு பேர் கூடு எந்தெந்த பிராணிக்கு எப்படி தேவையோ எந்தெந்த பிராணிக்கு எப்படி தேவையோ நேத்து கூட சொன்னேன் தூக்கணாங்குருவி கூடு கட்டுது அது முன்னால ஒரு ரூம் இருக்கும் அது முன்னால ஒரு ஒரு வலைப்பின்னி பின்னி இருக்கும் உள்ள உட்காந்து பார்த்தா வெளியே தெரியும் உள்ள ஒரு ரூம் இருக்கும் அதுக்கு ஒரு துவாரம் இருக்கும் அது உள்ள போய் அது படுத்துக்கும் அது பெட்ரூம் அது பெட்ரூம் முன்னாடி இருக்கிற வெயிட்டிங் ஹால் சும்மா போல ரெஸ்ட் எடுக்கும் அதுல வெளியே என்ன நடக்குங்கிறத பாத்துக்கும் தூக்கம் வரும்போது உள்ள போய் தூங்கிக்கும் இது போய் இது நீங்க தூக்கினாங்குரிய கூட எங்கேயாவது கிடைச்சா எடுத்து பாருங்க உள்ள ஒரு தடுப்பு இருக்கு அதுல ஒரு கூடு இருக்கும் அதுக்குள்ள அது படுத்துறோம் அதுக்கு வெளிச்சம் வேணும் நம்ம தான் கரண்ட் போட்டுக்கிறோம் வெளிச்சம் வந்துருச்சு அதுக்கு வெளிச்சம் தேவை என்ன செய்யுங்க இந்த மின்மினி பூச்சி ராத்திரியில பறக்கிறது பாருங்க ஒரு சின்ன பூச்சி அதுக்கு முதுகுல வெளிச்சம் இருக்கு இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல அதனுடைய முதுகலை எப்படி வெளிச்சம் வந்துச்சு அதுக்கு பவர் எங்க இருந்து கிடைச்சிச்சு அது எப்படி எரியுது அதுல வெளிச்சம் எப்படி இருந்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல கண்டுபிடிக்கல கையாமத்து உலகத்துல கண்டுபிடிக்க முடியாது உலகத்துல எந்த பொருளும் தானாக வெளிச்சம் கொடுக்கிறது இல்லை அதுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதுக்கு ஒரு எரிபொருள் தேவைப்படும் ஆனால் உலகத்திலேயே எரிபொருள் இல்லாமல் வெளிச்சம் தந்து கொண்டிருப்பது மின்மினி பூச்சி மட்டும்தான் சகோதரர்களே நம்ம ஊர்ல என்ன பேருங்க இருக்கு மின்மினி பூச்சிக்கு மின்னட்டாம் பூச்சி மின்விட்டாம் பூச்சி என்னதான் சொல்லுங்களேன் நம்ம ஊர்ல அதெல்லாம் பட்டினம் காட்டுல தாங்க இருக்கு பேர் என்னன்னு கேட்டேன் சரி மினிகண்டா பூச்சி சரி அதனுடைய முதுகிலே இருக்கிற வெளிச்சம் இந்த தூக்கணா குருவி சோதரிகளை எதுக்காக சொல்றேன் நம்முடைய பலகீனத்தை விளங்கிக் கொண்டு நம்மை கராமத்துக்குரியவர்களா ஆக்குவதற்குரிய வழி அல்ல என்ன சொல்லி இருக்கிறானோ அதை செய்தால் நாம் கராமத்துக்குரியவர்களா ஆகிறோம் இல்லையானால் உலகத்திலும் கேவலப்பட்டு போவோம் மறு உலகத்தில் படுகிற கேவலத்துக்கு அளவே இருக்காது சோதர்களே முடிவில்லாத கேவலம் எனவே அதற்காகத்தான் இதை சொல்ல வருகிறேன் அது களிமண்ணை கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே ஒட்ட வச்சு இந்த பூச்சியை பிடித்துக் கொண்டு போய் அந்த அதனுடைய தலை அதில் சொருகிட்டால் அது சாகர வரைக்கும் அந்த கூட்டுக்கு வெளிச்சம் இருக்கும் நாம தான் லைட் போட்டிருக்கிறோம் ஈபிக்கு e பில்லு கட்டுறோம் அது பில் இல்லாமயே அதுக்கு லைட் வெளிச்சம் வந்து எந்த பில் வராது சோதரி உலகத்திலே மாபெரும் அதிசயங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் இதை விட அதிசயம் மனிதர்களை அல்லாஹத்தால பலகீனமா படைச்சது மட்டுமல்ல மனிதரை எந்த விதமான மனமுள்ளவனாகவும் படைக்கிறார் எந்த மனமுள்ள வஸ்து மனிதன்ட்டும் இல்லை மனிதன் மேல மனமுள்ள வஸ்து பெற்றாலும் நாடி போயிடும் ஏதாவது ஒரு மனம் உள்ளது மனிதனிடத்தில் இருக்கிறதா சோதரர்களே அல்லது ஏதாவது ஒரு மனமுள்ள பொருள் என்று வருகிறதா மாட்டிலிருந்து கோரசனை வருகிறது மானிலிருந்து கஸ்தூரி வருகிறது மானிலிருந்து கஸ்தூரி வருகிறது பூனையிலிருந்து புழுகு வருகிறது மனிதனே தங்களிலிருந்து என்ன வருகிறது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஒரு பூனை அதுவும் புழுகு பூனை நல்ல பூனை கூட இல்லை புழுகு பூனை பார்த்தா எப்படி இப்படி உட்கார்ந்து இருக்கும் பார்த்தாலே அசிங்கமா இருக்கும் அதான் புழுகு பூனை ஆனா அது மலர்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும் பூக்கடையில தான் வச்சிருக்க முடியும் வேற இடத்துல வச்சா செத்து போயிடும் நாத்தம் இருக்கிற இடத்துல செத்து போயிடும் பூக்கடையில தான் இருக்கும் அது பூனை பார்த்தா அசிங்கமா இருக்கும் ஆனால் அதனுடைய மலம் வருகிற பகுதிக்கு பக்கத்திலே ஒரு சுரப்பி இருக்கிறது மலம் வருகிற பக்கத்திலே ஒரு சுரப்பி இருக்கிறது அந்த சுரப்பியிலிருந்து ஒரு நீர் கசிகிறது அது கெட்டியாகி புணுகாக மாறிவிடுகிறது அது வாசனை திரவியமாகவும் ஆகிறது அது என்னவாகவும் ஆகிறது மருந்தாகவும் ஆகிறது மனிதனை மனித ஒன்னிடத்திலிருந்து என்ன வருகிறது அம்பர் மீனிலிருந்து அம்பர் வருகிறது மீனிலிருந்து அம்பர் மாட்டிலிருந்து கோரோசனை மானிலிருந்து கஸ்தூரி இன்னும் நிறைய இருக்கு ஏராளமா இருக்கு அதே போல மற்ற பொருள்கள் எல்லாம் உபயோகமாகுது மற்ற பொருள் எல்லாம் உபயோகமாகுது ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ஒரு பேக் எடுத்து இது அப்படியே தோல்ல செஞ்சதுங்க தோல்ல செஞ்சது சாதாரண ஒரு செருப்பு தோல்ல செஞ்சது என்று சொன்ன காரணத்தினாலே அந்த செருப்பு என்ன விலை வந்துருதுங்க அது மாதிரி ஷூ தோல்ல செஞ்சது அறுநூறு ரூபா எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா என்னங்க பியூர் லெதர் நம்ம லெதர் எங்க நம்ம லெதர் உரிக்கவே வராதுங்க உரிச்சாலும் ஒண்ணுக்காகாது உரிக்க வராது முதல்ல உரிச்சாலும் ஒண்ணுக்காகாது ஏதாவது ஒன்று நம்முடைய உபயோகமாக முடியுமா மாட்டுடைய எலும்பு உபயோகமாகிறது மாட்டுடைய சதை உபயோகமாகிறது மாட்டுடைய தோல் உபயோகமாகிறது மாடு செத்த பிறகு செருப்பாக உபயோகமாகிறது ஆனால் மனிதன் எந்த உபயோகமாகுவதில்லை இருக்கும் போதும் அவனுக்கு எந்த மனமும் கிடையாது பிறக்கும் போது அவனுக்கு எந்த அறிவும் கிடையாது இருக்கும் போது எந்த எந்த மனமும் கிடையாது இறக்கும் போதும் எந்த மனமும் கிடையாது இறந்த பிறகும் எந்த உபயோகம் கிடையாது இருக்கிற ஒரே ஒரு உபயோகம் இன்ன இந்த அத்காக்கும் உங்களில யார் அல்லாஹுவை பயந்து நடப்பீர்களோ ஈமான் கொண்டு அல்லாஹ் சொன்னபடி நடப்பீர்களோ அவர்களுக்குத்தான் கண்ணியம் அவர்களுக்குத்தான் மரியாதை அவர்களுக்குத்தான் உயர்வு அவர்களுக்குத்தான் மேன்மை அதை தவிர மற்றவர்களை சும்மர் அதது நாம் அஸ்வல சாப்பிடி நாம் அவர்களை இந்த உலகத்திலேயே மகா கேடு கெட்டவர்களாக ஆக்கிவிடுவோம் சோதர்களே ரொம்ப பேர் நினைக்கிறாங்க நாம் அல்லாவுக்கு மாறா நடந்து அல்லாவுடைய ஹுக்குமுக்கு மாறா நடந்து சௌகரியமா தான் இருக்கிறோம் கௌரவமா இருக்கிறோம் கண்ணியமா இருக்கிறவங்க சோதனை கௌரியம் கௌரவம் கண்ணியம் என்பது வெளியே ஜனங்க பார்த்தா சல்யூட் அடிக்கிறது பேர் கௌரவம் கண்ணியம் இல்லை ஒரு அதிகாரி வந்துட்டார் ஜனங்க சந்தோ கௌரவம் எல்லாரும் பாதுகாப்பு தர்றாங்க அவருக்கு மரியாதை தர்றாங்க சார் சார் வாங்க சார் நம்ம வீட்டு நாயா சார் நாய கூட தடவி பாக்குறாங்க அதிகாரி வீட்டு நாய் வந்தா கூட என்ன செய்வாங்க தடவி பார்ப்பாங்க அதுக்கு கூட மரியாதை கொடுப்பாங்க ஆனா போன பிறகு சொல்லுவாங்க இந்த முசீபத்து எப்ப தொலைவானா தெரியலையே இதுக்கு பேர் மரியாதை இல்ல சகோதரர்களே ஞாயிற்றுக்கிழமை செத்து போயிட்டார் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை செத்து போயிட்டார் இப்ப ஜனங்க என்ன பேசிக்குவாங்க தொலைஞ்சவன் நாளைக்கு செத்து இருந்தா ஒரு நாள் லீவாவது கிடைச்சிருக்கும் நாளைக்கு செத்து இருந்தா ஒரு நாள் லீவாவது கிடைச்சிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை செத்து போயிட்டானே வருத்தப்படுவாங்க செத்ததுக்காக கவலைப்பட போறது யாரும் இல்ல சோதர்களே செத்ததுக்கு உண்மையில யார் வருத்தப்படுவார்களோ அதுதான் கௌரவம் ஆகா இப்படி மனுஷன் போயிட்டாரே நல்ல மனுஷன் இருந்தாரே போயிட்டாரே எங்கு வருத்தப்பட்டால் அதற்கு பேர் கௌரவம் செத்து ஞாயிற்றுக்கிழமை தொலைஞ்சிட்டாரே செவ்வாய்க்கிழமையா இருந்தா இன்னொரு நாள் சேத்தறிவு கிடைச்சிருக்குமே என்று அவர்கள் வருத்தப்பட்டால் அதற்கு பேர் கௌரவம் இல்லை சோதர்களே முன்னால அடிக்கிற சல்யூட்டுக்கு பேர் சல்யூட் அல்ல அவன் கையால சல்யூட் அடிக்கிறான் காலால உதைக்கிறான் சோதர்களே வாயால சலாம் சொல்றான் மனசால எரிஞ்சு விழுகிறான் இதுக்கு பேர் மரியாதையா சகோதரர்களே மரியாதை என்பது அல்லாஹால கொடுக்கிறான் இன்னல் இஸ்ஸத்தில் இல்லாஹி வலித சூலிகி ஒரு இடத்துல இருக்கு இன்னல் இஸ்ஸத்தில் இல்லாஹி ஜமியா இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இன்னொரு இடத்துல இருக்கு இன்னல் இஸ்ஸத்தில் இல்லாஹி வலித சூலிகி வலில் மூமினின இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டா தான் துனியாவில் இஸ்ஸத் கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரி துனியாவில் உண்மையான இஸ்ஸத் அல்லாஹ்வோடு சம்பந்தப்படாமல் கிடைக்காத சகோதரர்களே எனவே மனிதனை எல்லாம் பலகீனமா படைச்சு பிறக்கும் போதும் பலகீனம் இருக்கும் போதும் பலகீனம் இப்பவும் பலகீனம் இனி மௌத்திரியும் பலகீனம் சோதர மௌத்துல கூட பலகீனம் என்ன பலகீனம் கேளுங்க மௌத்திர காட்டில் இருக்கிற பிராணிகள் யாராவது காட்டுக்கு போனா பார்க்கலாம் காட்டுல எந்த பிராணி செத்து சும்மா கிடக்காது நம்ம ஊர்லயே பார்க்கலாம் இவ்வளவு காக்கா பறக்குது எங்கேயாவது காக்கா செத்து கிடக்குதா அநேகமா கிடக்காது எங்கேயா தப்பி தவறி கிடந்தாலே தவிர காக்கா செத்து கிடக்காது என்ன காரணம் காகமோ குருவியோ அது சாகும் போது சாகர நிலை வந்துட்டா எங்காவது மறைவான இடத்துல போய் ஒரு குடிகளை ஏதாவது தோண்டி அது உள்ள தானே படுத்துரும் தானே செத்துரும் அதோட நாத்தம் கூட வெளியே வராது நமக்கோ மௌத்து வந்து எங்க கிடப்போம் வீட்டுல தான் கிடப்போம் கையை காலை எடுத்துட்டு வீட்லயே கிடப்போம் கூப்பிடு அம்மா அக்காவை கூப்பிடு அண்ணனை கூப்பிடு தம்பியை கூப்பிடு மகனை கூப்பிடு பேரனை கூப்பிடு பேத்தியை கூப்பிடு எல்லாம் வந்து என்ன செய்ய போறாங்க இஸ்ரேல் நிறுத்த போறாங்களா சகோதரர்களை உண்மையில சக்கராத்துறை நிலையில பார்க்கும்போது மனிதனுக்கு இருக்கிற பரிதாப நிலை இருக்கே அதை விட மோசம் எதுவும் கிடையாது சகோதரர்களே வயோதிய நிலை அதற்கு பிறகு சக்கராத்துறை நிலை அதற்கு போது மௌத்தாகும் போது நிலை மனிதர்கள் உலகத்தில் வாழும்போது ஏதோ கொஞ்சம் தைரியத்தில் வந்த வீராப்புல வாழ்ந்து விடுகிறார்கள் ஆனால் மௌத்து வரும்போது மனிதர்கள் படுகிற பாடு வியாதி வந்த பிறகு மனிதர்கள் படுகிற பாடு அல்லாஹால சோதனையாக தருகிறான் ஆனால் அந்த சோதனையிலே மனிதர்களுடைய பரிதாப நிலை உண்மையிலேயே அல்லாஹின் மீது ஈமான் கொள்ளாத காரணத்தினாலே அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளாத காரணத்தினாலே உலகத்திலேயே மோசமான நிலைக்கு அல்லாஹால கொண்டு போய் சேர்த்து விடுகிறார் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கியம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் அனிபாபி புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை பெற வேண்டிய இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு phone number seven zero two three eight five